அன்பிற்கினிய நற்றினை உறவுகளே நேயர் பெருமக்களே எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் ச சரவடி வாயிலாக சந்திக்க வந்திருப்பது உங்கள் வெங்கடேசனே இன்று புறாவுமே பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறையுமா எங்கள் நற்றினை குழும சொந்தங்கள் எல்லாம் அவங்கள வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நானுமே கூட வந்துக்கிட்டு இருக்கிறேன் கடந்த பதிவுகள்லையுமே கூட பாடல்கள் தான் பாடிக்கிட்டு இருந்தேன் இப்பயுமே கூட அதான் செய்ய போறேன் அதாவது இந்த தீபாவளிக்கு தான் அந்த துணி எடுக்கிற விசேஷம் எல்லாம் அப்படி துணி எடுக்கிற விசேஷத்துல இந்த காஞ்சிபுரம் பட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி அந்த காஞ்சிபுரம் பட்டை பத்து காஞ்சிபுரம் பட்டை பத்தி இல்ல ஒரு காதலன் ஒரு காதலிக்கு காத்துக்கிட்டு இருக்கான் அவன் அவனுக்கு ஆசையா அந்த எடுத்து வர்றாங்க அந்த காஞ்சிபுரம் பட்டு அந்த பொண்ணுக்காக அவங்க கொண்டு வர்றான் அப்படி ஒரு பாட்டு கேப்பமா காத்திருக்கேன் கடத்தல் மேட்டு ரொம்ப ஏன் கண்மணியும் வரவில்லையே என்ன கோபமா காத்திருக்கேன் களத்தும் மேட்டு ரொம்ப நேரமா ஏன் கண்மணியும் வரவில்லையே என்ன கோபமா ஏன் பிள்ளையும் சந்தேகமா நீ இல்லாம என் தேகம் தான் தூங்குமா ஏன் பிள்ளையும் மேல சந்தேகமா நீ இல்லாம என் தேகம் தான் தூங்குமா காத்திருக்கேன் களத்தும் மேட்டு ரொம்ப நேரமா என் கண்மணியும் கரையின் மேல் போவோமா காஞ்சிபுரம் நான் கொண்டு வந்து கட்ட காஞ்சிபுரம் பட்ட நான் கொண்டு வந்து கட்ட என் செம்பவல மொட்டை நான் எங்க போய் முட்டை என் செம்பவல மொட்டை நான் எங்க போய் முட்டை அதிசயமா பிறந்து வந்த இழுதானுங்க இந்த இடத்துல வணக்கி நெய்டு யாருங்க இதயமா பிறந்து வந்த அழகிதானுக்கு இந்த இனத்தில அவளுக்கு ரொம்ப நேரமா என் வரவில்லையே என் மேல் கோபமா போல பிறந்து வந்த வேலை சகிலி போல பிறந்து வந்த வேலை அமைச்ச முல்ல சாமி கொண்டு வந்த மாலை அதிசயமா பிறந்து வந்து அழகினானுங்க இந்த அகிலத்துல அவளுக்கு ஈடு யாருக்கு அதிசயமா பிறந்து வந்து அழகிதானுங்க இந்த அகிலத்துல அவளுக்கு ஈடு யாருக்கு காத்திருக்கேன் கடத்த மேட்டு ரொம்ப நேரமா என் கண்மணியும் வரவில்லையே என்ன போவோமா காத்திருக்கேன் கடத்த மேட்டு ரொம்ப நேரமா என் கண்மணியும் வரவில்லையே என்ன போவோமா நன்றி நேர்களே உங்களுடைய ஆதரவு என்றென்றைக்கும் எங்களுடைய அந்த நற்றினை குழுக்காக இருக்கணும் எல்லாம் கண்டு கழிக்கணும் இதையெல்லாம் செவியுற்று இன்பம் பெற வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது எனவே மேலும் கேட்டு சந்தோஷமடையும்படியாக கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்